இதுல நமக்கு பெரும்பாலும் ஏற்படுற முக்கியமான சந்தேகம் என்னன்னா ஹசரத் கோல் பனேகா குரோர் பதி சொல்லாதமா இப்ப என்ன வந்துருக்குது நீங்களும் நிற்கலாம் திருக்குடியா நீங்களும் வாங்கலாம் ஒரு நீங்களும் வெள்ளலாம் ஒரு கோடி நீங்களும் நிற்கலாம் திருக்கோடி நீங்க ஆரம்பிச்சு மக்காப்பள்ளியிலிருந்து ஆரம்பிச்சு பழனி மலைக்கு ஓடணும் ஓடினா யார் ஃபர்ஸ்ட் ஓடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசு அப்படின்னு நினைச்சா இது போட்டி இந்த ஹலாலான போட்டி இந்த போட்டி ரசூல்லாவே செஞ்சிருக்காங்க இந்த போட்டி ரசூல்லாவே செஞ்சிருக்காங்க நான் உடல் வலிமையை தயார்படுத்துறதுக்காண்டி பல நேரம் செஞ்சிருக்காங்க ஆயிஷா எல்லாருக்கும் ரசூல்லா இஸ்லாம் வீட்டுக்குள்ள போட்டி நடத்துக்கிற உடம்பு நடத்திருக்காங்க இது கூடும் ஆனா இதுல என்ன அட சொல்றதா நீங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொன்னா ஐயாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணணும் நீங்க ஐயாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணீங்கன்னா பணத்துல இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னா இது இது கூடாது இது எப்படி நீ ஒரு லாட்டரி சீட் வாங்கு ஒரு ரூபாய் தான் இருக்கு எல்லாத்தையும் கொண்டு கொடுக்கலாம் உங்க வீட்டுல இருந்து அவள் கொண்டு வா எங்க வீட்டுல இருந்து உம்மி கொண்டு வரேன் ரெண்டையும் கலந்து கூறி முடிஞ்சுக்கலாமா அப்படின்னா அந்த மாதிரி கதை சொல்ல புரியுதா ஒரு ஏமாளியை வந்து சொன்னா உங்க வீட்டுல இருந்து அவள் கொண்டு இப்படி ஏமாத்துறாங்க அதே மாதிரி தான் இந்த ஓட்டப்பந்தயம் இதை கலந்துக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இதுல என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வச்சு இந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டினீங்கன்னா இந்த ஓட்டப்பந்தயத்தில் வர்றவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசு அப்படின்னு சொன்னாண்டா இது ஹராம் கூட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் தான் கிடையாதுப்பா நீ ஓட்டப்பந்தயத்தில் வந்து கலந்துக்க ஜெயிச்சா உனக்கு பரிசு பரிசு யாருக்கு தருவாங்க அது நாங்க ஒரு அழகின்ற அறக்கட்டளையோ இல்ல மக்காப்பள்ளி நிர்வாகமோ இல்ல ஏதோ ஒரு அறக்கட்டளையோ தரும் உனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசு அப்படின்னா இந்த போட்டி அனுமதிக்கப்பட்டது என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இல்லாம போட்டி நடத்தா இந்த போட்டி அனுமதிக்கப்பட்டது அதே மாதிரி உங்களுடைய திறனை காட்டுவதற்காக உங்களுடைய திறனை வெளிப்படுத்தி பரிசு வாங்குவதற்காக ஒரு மணி ஒரு இப்போ ஒரு நிபந்தனை வைக்கலாம் இதோட ஏச்சு ஓடி போறியா இதை இருக்கிறது விட்டு போறியா கேட்பா மூணு லட்சம் ரூபாய் போனேன் இனிமே நான் உனக்கு கொடுக்க முடியாது அறிவாளி இருக்கிறேன் இதோட ஓடி போய் முடிச்சு வாங்கிட்டு இனிமே இருந்தண்டா அடுத்த வார்த்தை இருந்தா இன்னும் அடுத்த கேள்வி ஆறு லட்சத்துக்கான கேள்வி கரெக்டா சொன்னா ஆறு லட்சம் தப்பா சொன்னா இருபது போயிடும் அப்படிங்கிற நீங்க சுதாரணம் ஆரம்பிக்குது என்ன பண்ணுவோம் ஆக்கிறான் இந்த மூணு லட்சத்தை என்ட்ரன்ஸ் ஃபீஸா கொடு என்ட்ரன்ஸ் கட்டி மூணு லட்சத்தை கொடுத்து இப்ப கேள்வி உனக்கு சொல்றேன் இதுல ஜெயிச்சுட்டா உனக்கு ஆறு லட்சம் கிடைக்கும் டபுளா கிடைக்கும் தோத்துட்டா விட்டுட்டு நீ கொடுத்த விட்டு மடங்கிச்சு போயிடு இங்க ஆரம்பிக்க சொல்லாங்க இது ஹாரம் இது ஹாரம் இது இல்லாம உங்களுடைய அறிவு திறனை வளர்த்து வச்சு உங்களுடைய திறமையை வச்சு உங்களுடைய ஜென்ரல் ஸ்பான்சர் பண்றது ஹராம் அப்ப அந்த அடிப்படையில் سے نہیں رہا